فلما جاءهم فلما جاءهم وأول شافع وأول مشفع أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமானவர்களே சகோதரர்களே நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலம் நெருங்க நெருங்க அல்லாஹுடைய குதிரத்துகள் பூமியில வெளியாகி கொண்டிருந்துச்சு அவங்களோட வாப்பா உட்காண்டாகிட்டாங்க நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவரது தாயின கற்பனைக்குள்ளுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கிறதுக்கு ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு நிகழ்வு அந்த அரபிகளுக்கு மத்தியில் அந்த காலத்தில் ஹபஷாவுடைய மன்னர் நஞ்சாட்சி அந்த ஹபஷா இத்தியோப்பியாவுடைய ஆட்சியை கீழே எவனு தெரிஞ்சு எவனுடைய கவர்னராக வச்சிருந்தார் அப்ரஹாம் எவனுடைய கவர்னர் அப்ரஹா வச்சிருந்தார் இந்த அப்ரஹா பார்த்தா சத்துடைய காலம் வந்து கேட்டா மக்கள் கூட்டம் கூட்டமாக காபத்துல்லா ஒட்டி போறாங்க காபத்துல்லா சவாப் செய்யறாங்க காபத்துல்லா கிட்ட விவாதம் செய்யறாங்க இவன் யோசிச்சான் நான் சன்ஹா எமனுடைய தலைநகரம் சன்ஹான பெரிய ஒரு ஆலயத்தை கேட்டோம் பெரிய ஒரு கோவிலை கேட்டோம் அதுக்கு என்ன செய்யும் எல்லா மக்களும் அச்சுக்கு போகாம இங்க வந்து எல்லாம் விவாதம் செய்யணும் அப்ப ஏன் பார்த்து ஏன் அரசன் அவசரம் பண்ண சந்தோஷப்படணும் பெற்ற நோக்கத்துல சனான பெரிய ஒரு பில்லியம் பெரிய ஒரு ஆலயம் பெரிய ஒரு கோவிலை கட்டி அந்த வருஷம் மக்களுக்கு சென்றாரு எல்லாம் இந்த வருஷம் இங்கதான் ஒரு காலத்துள்ளமையா இருக்கும் போவேன் யாருக்கும் காலத்துள்ளா போவான எல்லாம் இங்க வாங்கி இந்த அழைப்பு முடித்த புறவு பார்த்தாரு ஹஜ்ஜுடைய காலம் வந்துச்சு யாருமே அவருடைய ஆலயத்துக்கு வரல எல்லாம் காலத்துள்ளாவுக்கு போயிருந்தாங்க இப்ப ஆலயத்தை கட்டி வச்சுக்குது இந்த நேரத்துல நான் போட்டு செய்யறவங்க கணவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவங்க குறைசிகள் அவங்கள வாப்பட வாப்பட வாப்பா இதான அவருடைய பரம்பரையில வந்தவன் இதான் என்று சொல்லுவாங்க இதற்கு நான் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு பேசி அவருடைய அந்த ஆலயத்துல மனத்தளித்து வந்துட்டார் இதை பார்த்து கூட கோவம் கொடுக்க அது கொடுப்பாரு நாட்டமாக பேசாங்க அது போல இவருடைய வாயத்துல வந்து இது சில குறைசி வாலிபர்கள் சேர்த்து சேர்த்து அந்த ஆயிரத்துக்கு பக்கத்துல நெருப்பு வச்சாங்க அந்த நெருப்பு காத்து இழுத்து கொண்டு பேட்டு முழு ஆலயமும் அப்படியே கலந்து சாம்பராக இவருக்கு குருக்கள் நான் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கேட்டினான் ஏன் ஆலயத்துக்கு யாரும் வரல என்று கோபம் கொடுக்காம உடனடியாக படை எடுத்தால் காபுக்குள்ள உழைக்கணும் என்று பாவப்பெரிய படம் அந்த காலத்தில் இருந்த சுவர் பாவம் படம் இருந்துச்சுன்னா அது யான படம் யான படம் வந்துச்சுன்னா எல்லாமே யான படையை எடுத்து கொண்டு போடும் இப்ப மக்காவுக்கு போற போகக்கூடிய நேரத்தில் மக்காவுடைய பள்ளத்தாக்குகள் மக்காவாசிய ஒட்டாந்த மீது கொண்டிருக்கிறது ஒட்டாந்தையும் கைது செஞ்சார் ஒட்டாந்த எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அப்படியே மக்காவுக்கு போறார் இந்த வார செய்தி அப்துல் முசைன் அவர்கள் கேள்விப்பட்டு அபுராஹா வாரம் காபுக்குள்ள வளர்க்கிறது இப்ப அப்துல் முசைன் என்ன செஞ்சாரு பக்கா வாசிகளை கூப்பிட்டு செஞ்சாரு நீங்க உங்களே பாதுகாப்பு போனாரு காபகுல்லா அது அல்லாவுடைய வீடு அதை பாதுகாக்கிறது எப்படி என்பது அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அதை பாதுகாப்பார் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களே பாதுகாப்பு செய்துட்டு இவர் போனாரு அபுரகாவை சந்தித்தேன் ஏனென்றால் ஆபுரகா வரக்கூடிய நேரத்துல ஒட்டகங்களை படிச்சு போன அந்த ஒட்டகங்கள்ல இன்னொரு ஒட்டா அப்துல் முத்தலி கொண்டு ஒட்டார் அப்துல் முத்தலி போறாங்க அபுரகா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சிம்மாசனத்துல இவங்க செடி எழுப்பினாங்க அபுரகா கிட்ட சொல்லுங்க அப்துல் முத்தலி போவாராரு அப்துல் முத்தலி உள்ளுக்கு போறாங்க பொதுவாக அப்துல் முத்தலி ரொம்ப அழகா இருப்பாங்க மிச்சம் அந்தா அதுபோல கம்பீரம் தைரியம் எல்லாமே இருக்குது இப்ப இவங்க போகக்கூடிய உள்ளுக்கு போறாங்க ஆனா அறியாமலே ஒரு பயம் வந்து இறங்கி கீழே வந்து சாப்பிட்டு உட்காந்து அப்து முத்தல் உட்கார சொன்னாங்க அவ்வளவு உட்காந்து இவ்வளவு உட்காந்து கீழே கேட்டா எந்த விஷயம் வந்திருக்கிறீங்க இவங்க சென்றாங்க ஏன் இவ்வளவு ஒன்றாக எடுத்து வந்திருக்கிறீங்களே அப்படி இவ்வளவு ஒன்றாக சாப்பிட்டாங்க அவ்வளவு கோபம் வந்துச்சு அவ்வளவு சில கையை தூக்கி சில கவிதைகளை படித்து أو فلا اللهم إن المرء يمنع عنده فامنع لحاله واقصر على آل السبيل وعابديه اليوم آلا يا لا يغلبن صليبهم رحالهم أبدا رحالا جبروا جميع بلادهم والفيل كي يصبوا ثيالا عقدوا إلاك بكيدهم جهلا فضاعفه جلالا يقول والشر هذا قوي رسول الله يا الله மனிதன் எப்பயும் அவனை பாதுகாக்கிறதுக்கு தான் பார்ப்பான் நாங்க எங்களைய பாதுகாத்துக் கொள்றோம் அல்லா நீ உன காலத்துள்ளா பாதுகாத்து நீ உன காலத்துள்ளா பாதுகாத்து சிலை வழங்கக்கூடியவர்களுக்கு எதிராக போன குடும்பத்தினருக்கு போன அறவாசிகளுக்கு நீ உதவி செய்ய நீ வீணாக்கிறார்கள் எப்பயுமே அந்த சிலுவையை வழங்கக்கூடிய கிறிஸ்டியன் சிலுவையை வணங்கக்கூடியவங்க போன்ற அறம்பார்கள் அவங்க எங்களைய கைது செய்யணும் என்று யார படையை கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க உடைய கண்ணியப்படுத்தவும் இல்லை காலத்துல கண்ணியப்படுத்தவும் இல்லை உடைய தேவைப்படுத்தவர்கள் வந்திருக்கிறாங்க செஞ்சாங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு மேல போய் தலைக்கு மேல பேச ஒதுங்கோனே இப்ப ஆபரஹா வந்தான் யானை படையை எடுத்து திருப்புறான் யானையா யானை அப்படியே உட்கார்ந்து யானை காகத்துல ஒழுங்குவாரு அரசுக்குள்ளுக்கு யானை வருவதில்லை யானை அப்படியே உட்கார்ந்து யானையை எழுப்பாட்டி திரும்ப போற யானை அவசரமாக வந்த பக்கம் திரும்பி போகுது திருப்பி காகத்துல பக்கத்துக்கு இருந்தா யானை உட்கார்ந்து இவன் கஷ்டப்பட்டு எப்ப இருக்கிறானோ இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல சித்த பறவைகள் சித்த பறவைகள் அந்த சித்த பறவைகளுடைய சொத்திலையும் காலிலையும் பருப்பவில கொஞ்சம் பெருசி கொட்ட கொஞ்சம் கொட்டையில கொஞ்சம் சித்த கல்லுகள் உண்டாகிறது ரெண்டு காலில் ரெண்டு கல்லு சொன்னது ஒரு கல்லு எடுத்துக்கொண்டு ஒரு பறவை படையுடைய வந்துச்சு ஆச்சரியமாக மேல பார்த்தால் அந்த பறவை வந்து அந்த கல்ல அப்படியே போட்டு போயிடுச்சு எந்த அளவுக்கு அந்த கல்லுக்கு பவர் இருந்துச்சுன்னா அல்ல பவர் கொடுத்திருந்தான்டா அந்த கல்லு தலையில முடிஞ்சுச்சுன்னா பின்பால் தலைவெளியாச்சு ஒரு குலம் மாதிரி வேலை செஞ்சுட்டு தலையில முடிஞ்சுச்சுன்னா பின்பால் தலைவெளியா வந்துச்சு எல்லா பறவைகளும் வந்து ஒரே அடிக்கு அந்த கல்ல போடவே கல்லு மரம் பெய்தது மாதிரி இருந்துச்சு எல்லாம் அப்படியே அழிஞ்சு போனாங்க ஒவ்வொருத்தர தலையால வந்து பின்வாரத்தான் கல்லுங்க ஏற்பட்டுச்சு உடனே ஓடி திரும்பி ஓடி ஓடி நேரத்தில் இருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் கலந்து கொடுக்க அவர் ஓடி வாரால் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் கலந்து கொள்ளப்படுத்தி கடைசியாக நெஞ்சி வெடிச்சு அவர் ஹாத் வெளியே வந்து வெடிச்சு கொடுப்பார் சத்தியமானவர்களை சகோதரர்களை இப்ப எல்லா செத்த குளங்களும் இருக்குது அல்லாஹால பெரிய ஒரு மலைய அனுப்புறான் மலைய அனுப்பி அந்த குழு கூம்பியை கல்வி எடுக்கிறான் சுத்தம் செய்கிறான் நன்சல்லாம அனைவரும் அவங்க பிறக்கிறதுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாளைக்கு முன்னால இந்த நிகழ்வு வர்ணா ஆசிரியர் எழுதுறாங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அரபிகளுக்கு கிடைச்சு சென்றார் உண்மைக்குமே பார்த்தா அந்த அரபிகளை விட அந்த அவசியம் திறப்பவர் தெரியுமா அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்திய தசாரா மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த காலத்திற்கு அல்லாவுடைய ஒரு வேதம் சௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஆனால் பக்தவாசிகள் சிலை சிலை வணக்கம் செஞ்ச அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அப்படியாக இருக்கும் அல்லாஹ் ஏழை உதவி செஞ்சான் என்றால் அந்த கூட்டத்தில் தான் வாழை பிறக்க போறாங்க அவங்கள பறக்கத்தில் தான் அந்த குறைகளுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் அல்லது அடிப்படையில பார்த்தா அந்த குறைகளை விட அந்த நேரத்துல அந்த கிறிஸ்டியன் மக்கள் சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்துல உள்ள வேறு பண்ணக்கூடிய மக்களாக இருந்தாங்க என்றாலும் அல்லாஹ் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கிறதுக்கு காரணம் கண்கள் சொல்லலாம் அழகி வசல்லம் அவங்க வந்து பிறக்கக்கூடிய காலம் கணக்கிட்டு அவங்களோட காலம் நெருங்கக்கூடிய நேரத்தில் அவ்வாவுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி அவர்கள் ஒரு பெரிய வித்தியை கொடுத்தார் கண்ணியமானவர்களே சகோதரர்களே இது குறிச்சி ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் போகல மனுசல்லாமோ அழகி வசல்லம் அவங்க பிறக்கக்கூடிய நாள் வந்துச்சு ரபீல் அவள் எட்டாம் திகதி திங்கட்கிழமை ஐநூத்தி இருபது ஈசவி ஏப்ரல் மாசத்துல நபி சொல்லமா அறிவசலம் நாங்கள் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் பன்னெண்டாம் தான் நபி சொல்லலாம் அறிவசல்லம் பிறந்தாங்க என்று ஆனாலும் அது பிரபல்யமான வார்த்தைகளாக இருந்தாலும் வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் சரியான ஒரு இதனைத்தான் நபி சொல்லமாக அழைத்து ரபியுல் அவ்வல் எட்டாம் தேதி பிறந்தாங்க சரியான பவுல் அம்சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எட்டாம் தேதி பிறந்தாங்க சுபகுடைய நேரத்துல சுப சாரி சுபகுடைய நேரம் முடிச்சதுக்கு பின்னால சுபகுடைய நேரத்துல அப்துல் முத்தலிக்குடைய வீட்டுல நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்து உதிச்சாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் உலகத்துக்குவத்து உதிக்கக்கூடிய நேரத்தில் பல வித்தியாசமான நிகழ்வுகள் யாராலே எதிர்பார்க்காத பல வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்துச்சு அதுல ஒரு நிகழ்வு தான் தாய் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் தாய்க்கு பிரசவ வலி ஏற்பட்ட நேரத்தில் செய்தி வரலாற்று ஆசிரியரால் விளக்கப்படுத்துறாங்க ஏன் அந்த நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி வந்து சென்றா உலகத்துக்கு பிறக்க போறது ஒரு மொழி அவங்க வந்தாங்கண்டா அவங்க கொண்டு சிறுக்குரிய அநியாயக்கூடிய இருள்கள் உலகத்தில் இருந்து தூரமாகும் அந்த தூரமாக இருள வெளிச்சமாகத்தான் அந்த நட்சத்திரங்கள் வந்துச்சு உலகத்துக்கு பிறக்க போறது ஒரு மொழி இரண்டாவது ஒரு நிகழ்வு தான் அவங்கள தாய் பார்க்கிறாங்க திடீரென்று ஷாப்புடைய பிரதேசம் அப்படியே பிரகாசமானது ஷாப் தேசம் அப்படியே பிரகாசமானது இன்னொரு விவாதத்துல வந்திருந்தது பசராவுடைய தேசம் பசராவுடைய பிரதேசம் அப்படி அப்படியே பிரகாசமாகி அப்படியே நிறுத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் இவ்வளவு விளங்கப்படுத்தினாங்க ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த காபுல் அப்பா அவங்க பெரிய ஒரு ஊதிகள் ஒரு ஆய்வாக இருந்தார் அவங்க சொல்றாங்க பௌராத்திர எழுதப்பட்டிருந்துச்சு நபிசல்லாவோ அழிவு செல்லும் அவர்களை பற்றி முகம்மது ரசூலுல்லா பிற்காலத்தில் முகம்மது என்று கூறுவர் வருவாரு பௌரிக ஊதி மக்கா பௌராத்திர எழுதப்பட்டுச்சு அவர் மக்காவுல பிறப்பாரு முகாஜிது வியத்தில் எஸ்ரிக் எனக்கூடிய மதீனாவுக்கு நிகழப் போவாரு அவருடைய ஆட்சி சாம் வரைக்கும் எட்டு யகூதிகளுடைய பௌலா வேறு எழுதப்பட்டுச்சு அதுபோல சில வளமாக்கள் சென்றாங்க நபிசல்லாம் அலி வசலம் அராஜுடைய பயணம் போனது மஸ்ஜிதுல் அப்சா இருந்து மஸ்ஜிதுல் அப்சா என்பது அது ஷாம்ல தான் இருக்குது அதனால்தான் ஷாம் பிரகாசிக்கப்பட்டது இன்னும் உலக அனுசலமாக வளைவம் செலுத்த காலத்திலே ஷாம் வரைக்கும் ஆட்சி பெற்று அப்ப மசலவா கண்டாங்க என்றால் நபிசல்லமாக வளைவம் செல்லக்கூடிய காலத்துல ஷாம்ல முதலாவது இஸ்லாத்துக்கு வந்த ஊர் மசலாவாக நபிசல்லாம் அழகி வசலம் பிறக்கக்கூடிய நேரத்திலே அவங்கள தாய் பார்க்கிறாங்க ஷாம் ஏற்கும் அப்படின்னு ஆசிரியர் கண்ணியமானவர்களே சகோதரர்களே மூணாவதாக ஒரு நிகழ்வு நடத்தினேன் வாழ்க்கையாக எம்மூதிகள் என்ன செய்வாங்க மக்காவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி வருவாங்க அப்படி ஒரு எம்மூதி மக்காவுக்கு வந்துட்டு திடீரென்று அந்த இரவு வாரத்தை பார்க்கிறாரு பார்த்து போது சென்றாரு இப்போ ஒரு புள்ள குழந்தைக்கு இப்போ ஒரு புள்ள குழந்தைக்கு சென்னாங்க எனக்கு தெரியாது சென்னாங்க இப்போ ஒரு புள்ள குழந்தை இருக்குது அந்த புள்ளட ரெண்டு தோலுக்கு மத்தியில நுபுவத்துடைய சீர்கூட்டப்பட்டிருக்கிற ஒரு லட்சம் என்பது நுபுவத்துடைய சீர் எழுவாங்க நுபுவத்துடைய சீர்கூட்டப்பட்டிருக்கிறேன் ரெண்டு நாள் வரைக்கும் அந்த புள்ள பால் குடிக்க மாட்டாரே ஏன்னா ஒரு ஜின் அந்த புள்ளியுடைய வாயை கையை வச்சு கொண்டிருக்கு உடனே போய் பாருங்க அந்த புள்ளி எங்கேயாவது குழந்தையும் பார்த்துவாங்க அந்த யகூதியை பிடிச்சு கொண்டு போறாங்க நம்சவல்லாவும் அலைவசங்களை பார்க்க உடனே ரெண்டு தோல் முடிச்சுக்கு மத்தியில் உள்ள அந்த ஒவ்வொருடைய அடையாளத்தை தட்ட உடனே மனசுக்கு உருவாகி கொஞ்ச நேரத்துக்கு உணவு வந்துச்சு உணவு வந்த உடனே சென்றாங்க எங்கட பலோ இஸ்ராயில இருந்து பலோ இஸ்மாயிலுக்கு நுபுவத் பரிந்து எங்கட குடும்பத்துல நுபுவத் இல்ல பலோ இஸ்மாயிலுக்கு பரிந்து டெலிபோன் செஞ்சாங்களா இந்த குழந்தை இருக்குது இந்த குழந்தை பிற்காலத்துல உங்களையோட ஒரு யுத்தம் செய்வாங்க அந்த யுத்தம் இருந்து நேற்று வரைக்கும் அந்த செய்தி மூலம் மக்களுக்கு பரவும் அந்த யுத்தத்தை வரலாறு மக்காவுடைய வெற்றி யுத்தம் மக்காவுடைய வெற்றி சென்ற உங்களையோட செய்த யுத்தம் இருக்குது அது அந்த ஒரு குடிவாத நீங்களே பலோ இஸ்ராயில் இருந்து பலோ இஸ்ராயிலுக்கு ஒரு குடிவாத நீங்களே அந்த குடிவாதம் தான் இஸ்லாமுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வந்துருச்சு வானத்தை பார்த்தாங்க செஞ்சாங்க உள்ள குழந்தைங்க சின்ன எவ்வளவு பெரிய அறிவு வந்துருச்சு சம்பவங்கள்ல தெரியும் அவங்களுக்கு புதினமான அறிவு வந்துருச்சு நபி சங்கமாக அழைக்க வசங்கள் அனுமணுவாக விளக்கி ஆனா ஹிதாயத்தில் ஏன் குடிவாதம் இருந்துச்சு அப்ப நம்சல்லாம் அழைத்து வசல்லம் புறக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது அதுக்கு தான் சிசுரா என்பது பெரிய அரசப்பீடம் அந்த காலத்தில் சூப்பர் பவர் பெரிய அரசப்பீடம் சிசுரா அந்த சிசுராவுடைய அரச பீடத்தில இருந்து கை நாலு கோபுரங்கள் திடீர்னு உடஞ்சி கொடுத்திருக்கீங்க பதினாலு கோபுரங்கள் திடீர்னு உடஞ்சி கொடுத்திருக்கீங்க அந்த கும்பத்துல ஓடி கொண்டிருந்த சாவா நதி ஆயிரக்கணக்கான வருஷம் வத்தாத நதி திடீரென்று ஒரே இரவு நதி அப்படியே வந்து கொடுத்தார் அரச எந்திரத்தோடு அரசனுக்கு பதட்டம் ஏற்பட்டுச்சு எந்த அரசனத்தை மறந்தார் அரசனுக்கு கம்பீரத்தை கூட காட்டையெல்லாம் பிரதமாறி கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஒரு செய்தி வருவது பாரிஸ் ஈரான் உடைய பகுதியில ஒரு நெருப்பு இருந்துச்சு நெருப்பு வழங்கினது ஆயிரம் வருஷம் நெருப்பு நூறாக பற்றி கொண்டிருந்துச்சு ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த நெருப்பு நூறவை பற்றி கொண்டு இருந்துச்சு அந்த நெருப்பு திடீர்னு ஊடுச்சு அந்த நெருப்பும் ஊடுச்சு இப்ப கடமாற்ற கேட்பது அரசனுக்கு தெரிச்சனாங்க இவருக்கு உடனே எல்லா மந்திரிமான எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுச்சுன்னா என்ன நடக்குது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பூமிதான் என்றவர் இருக்கிறார் பூமிதான் அவர் அரசபையில் வந்த பூமிதான் என்றவர் எழுதி சொன்னார் அரசன் நேற்றுதான் ஒரு கனவு கண்டன் இடிக்கு மேல இடிவுள்ள மாதிரி இருந்துச்சு கேட்டா என்ன கனவு சொன்னாரே நான் நேற்றுதான் கண்டேன் எங்கட குதிரை கதா ஒரு அரபி ஒட்டகங்கள் வந்து அப்படி குதிரைகளை கவுவிக்கொண்டு இழுத்துக் கொண்டு பேட்டி சசிகா நதியை தாண்டி பேட்டு முழு உலகத்துக்கும் போகுது எல்லா அரச வீரர்களுக்கும் அரபி குதிரைகள் எங்களை ஒட்டைகளை அரபி ஒட்டகங்கள் எங்களை குதிரைகளை கவுவிக்கொண்டு கொண்டு எடுத்துனாங்க அரசனுக்கு இன்னும் பிரச்சனைக்குரிய பிரச்சனை என்ன நடக்குது திடீர்னு ஒரே இரவுல இவ்வளவு பெருசு நடக்கிறார்கள் இந்த அரசன் சென்றாரே அந்த நேரத்தில் அரசன் பதில் சொல்லிருந்தாரே நொஹ்மான் இவ்வளவு முன்னிறுத்தப்பட்டிருந்தார் நொஹ்மான் இவ்வளவு முன்னிறுத்த சொன்னாரே அவசரமாக போக இது எல்லா நிகழ்வுக்கும் எந்த வேஷம் என்று யாருக்கிட்டாலும் கேட்டுவாங்க இவங்க தேடி தேடி போனாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தாரு அப்துல் மசி அல்லது சாரி அப்படின்னு ஒரு பெரிய பாதையாக இருந்தாரு பெரிய அறிவாளியாக இருந்தாரு அப்துல் மசி அல்லது கூட்டி கொண்டு வந்தாங்க வந்த நேரத்தில் அர்த்தம் கேட்டால் நான் கேட்கிறதுக்குரிய விளக்கத்திற்கு தரையிலுமா சென்றால் எனக்கு தெரிஞ்சா நான் காரன் அப்படி இல்லையா தெரிஞ்சவரை காட்டார் அவர் விட கேட்டேன் சென்றுக்கிறார் நடந்த நிகழ்வு ஃபுல்லா சென்னாரே சென்றப்புற சென்றாரு ஏக மாமா ஒத்தடிக்கிறாரே இப்ப சாமி சரியா இருக்கிறார் இப்ப சாமி இருக்கிறாரே அவருடைய பேர் சந்தேகம் அவருடைய கசப்பி அவர் பெரிய ஆளி பெரும்பாலும் அவருக்கு செய்யும் அரசர் சொன்னால் நீங்க போறீங்க நீங்க பேரு கேட்டுவாங்க கருவி கேட்டுவாங்க இவங்க போறாங்க சாவுக்கு சாவுக்கு போய் சேரக்கூடிய நேரத்துல சத்திய சங்கராத்து ஆளாத்திருக்கிறார் சங்கராத்து ஆளாத்திருக்கிறார் இவங்க உள்ளுக்கு போன உடனே ஒரு கவிதையை படிக்கிறாங்க இவங்க கவிதையை படிக்கக்கூடிய நேரத்துல சத்தியம் திரும்பி பார்க்கிறாரே வேலைக்கு கூடியது அப்துல் மசீம் அல் மசாரி வந்திருக்கிறார்கள் திரும்பி பார்த்து கேட்டார் அப்துல் மசீம் நீ இப்பதானா வரக்கு நான் பௌத்தர்கள் வைக்க போகிறார் என்று சொல்லி கூட சொன்னாரே மசீத் நீ வந்திருக்கிறாய் என்று உடைய வந்து உடைய அரசன் அனுப்பியிருக்கிறார் உடைய அந்த நிலநடுத்தத்தை பற்றி கேட்கும் அந்த நதி வத்தி போனதை பற்றி கேட்கும் அந்த வெறும் புகுந்து போனதை பற்றி கேட்கும் ஒத்த கண்ட கனவை பற்றி கேட்கும் தமிழ் எழுப்பிக்கிறது எந்தளவு இருந்துச்சு அந்த நேரத்தில் இந்த நிகழ்வு நடக்கும் என்பது அந்த பாதை தெரிஞ்சு அந்த பாதை கேட்டாலே அப்துல் வசை நீ எழுந்திருக்கிறாய் அந்த அரசனை அனுப்பியிருக்கிறார் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த நிகழ்வுகளுக்கு விளக்கத்தை அனுப்பியிருக்கிறாய் சின்ன ஓமாமா சின்னம் எப்படி இந்த நிகழ்வுகள் நடக்குமோ இந்த மசிய இந்த சமயத்தில் சாம் சாமா இருக்காது என்று கூட சொன்னாங்க அந்த இஸ்லாமுடைய அரச பீடத்தில பதினாலு அரசர்கள் வருவாங்க பதினாலு அரசர்கள் வந்து எல்லாம் பகுப்பாய்வாங்க அந்த அரச பீட அரணிகள் நினைக்கி போவச்சுங்க அப்ப அப்துல் பசீர் அல் பசாரி திரும்பி வாராரு வந்த அரச பீட அரசன் பதினாலு பேர் ஆட்சி செய்வாங்க அதற்கு பின்னால அரங்கிருக்கும் அரசு பீடம் போகும் அரசன் சொன்னாலும் பதினாலு பேரா எவ்வளவு காலம் பெரிய காலம் போகன்னு சொன்னாரே அல்லாத ஏற்பாடு நாலு வருஷத்துக்குள்ளுக்கு பத்து தலைவாரி பத்து பேரும் பேசாங்க பத்து நாலு பேரும் அவர்களுடைய காலத்தில் முழுமையாக அந்த கிசுராவுடைய ஆட்சி பீடம் கைப்பற்றப்படுகிறது கால வரத்துக்குள்ளுக்கு பதினாலு ஆட்சிகள் மாறிட்டாங்க இஸ்லாமுடைய ஆட்சி ஒன்று பயனாத ஆட்சிக்கு பின்னால் கண்ணியமானவர்களே சகோதரர்களே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபிசல்லாஹோ அழைந்து செல்லம் புறப்படக்கூடிய நேரம் நடந்துச்சு கண்ணியமானவர்களே சகோதரர்களே நபிசல்லாஹோ அழைந்து செல்லம் புறப்படக்கூடிய நேரத்தில் கபிலாம் செய்யப்பட்டவர்களாக ஏழைய குழந்தைகள் புறக்கக்கூடிய நேரத்தில் உடம்புல அழுக்கோட பிறக்கும் ஆனால் நபிசல்லாஹோ அழைந்து செல்லம் புறக்கக்கூடிய நேரத்தில் அவங்க முபாரக்கான வரப்புல எந்த விதமான அழுக்குகளும் ஈட்டல எந்த விதமான அழுக்குகளும் ஈட்டல எந்த விதமான ஊசைகளும் ஈட்டல கண்ணுக்கு சொல்வம் போன்ற மாதிரி கபிலா செய்யப்பட்டவர்களாக மனுஷல்லாம் அழிவம் செல்லவும் போறதாக பிற்காலத்தில் சொன்னா மனுஷல்லாம் இதுவரைக்கும் பிறந்த உடனே மனச அவுரத்தால் அல்லாவும் மனசே இருக்கிறது எப்பேட்டை வெளியாக்குகிறார் கண்ணியமானவர்களே சகோதரர்களே புள்ள கிடைச்சிட்டு பிள்ளைக்கு அக்கீக்கா கொடுக்கணும் அக்கீக்கா என்பது இஸ்லாத்தில் வந்ததல்ல அந்த ஜாகிரிய மக்கள் வீட்டிற்கு வந்த ஒரு வரதைய இஸ்லாம் உறுதியாக இருக்குது அகீதா கொடுக்கணும் அப்பட பொறுப்பு அகீதா கொடுக்கிறது உள்ள பிறந்து ஏழாவது நாள் அகீதா கொடுக்கிறாங்க அந்த அகீதால எல்லா அரபிகளையும் வளர்த்துட்டாங்க எல்லா ஆவிகளையும் மாற்றினாங்க எல்லா ஆவிகளும் வந்தாங்க எல்லா ஆவிகளுக்கும் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சாப்பாடு போட்ட போன கேட்டால் அறிஞர் பிள்ளைக்கு பேர் நான் தேர்வுபடி சித்தாங்க ஏக இந்த பிள்ளைக்கு முகம்மது என்ற பெயர் வச்சிருக்கிறேன் ஆவிகள் ஆச்சரியப்பட்டார் கேட்டாங்க அப்துல் முத்தலிம் இதுவரைக்கும் அரபு வம்சத்திலே முகமது என்ற பேர் வந்தில்லை அரபு வம்சத்திலே முகமது என்ற பேரே வந்தில்லை பொதுவாக முகம்மன் சம்மத என்ற வார்த்தை வந்தேன் முகம்மன் இந்த முகம்மத் என்று தாக்கிய வார்த்தை என்பதே பொதுவாக மஹ்மூத் என்றாலும் புகழப்படுறவர் மஹ்மூத் என்றாலும் புகழப்படுறவர் முகம்மத் என்று ஏன் வச்சாங்க என்றால் உலகத்திலே அதிகமாக புகழப்பட்டிருந்த கருவியில் முகம்மது அதிகமாக புகழப்படக்கூடியவர் ஆனால் இந்த பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை உள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்துல் முத்தை ஒரு கனவு காண்கிறார் ஏதோ அவங்கள விழா எலும்புல இருந்து ஒரு சங்கிலி வருது அந்த சங்கிலி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் தொடர்பாகுது மேற்குக்கும் கிழக்குக்கும் மத்தியில் அந்த சங்கிலி தொடர்பாகுது திடீர்னு பார்த்தா அந்த சங்கிலி ஒரு மரமாக அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலையும் சூரியனை விட எழுபது மடங்கு பிரகாசம் உள்ளதாக ஒவ்வொரு மக்களும் வந்து அந்த இணைப்புள்ள மக்களை சூண்டு கொள்றாங்க இன்னும் சில கொஞ்சம் அதுல பார்த்தா சில குறைசிகள் சூண்டு கொள்றாங்க இன்னும் பார்த்தா இன்னும் சில குறைசிகள் வராங்க கையில போராட எடுத்துக்கொண்டு வராங்க அந்த மக்கள்கிட்ட பார்க்கறாங்க அப்போ ஒரு அழகான வாலிபர் வந்து அந்த எல்லாத்தையும் படிக்கிறாங்க அதோட தனது முல்லைக்கு முகம்மது என்ற பேரை இருக்கிறாங்க அதை போல அவங்களோட தாய் அவங்களோட தாய் ஒரு கனவு காட்டுறாங்க அந்த கனவுல வந்து சொல்லப்படுவது உங்களோட பிள்ளைக்கு நீங்க முகம்மது என்ற பேரை வைங்க அந்த கனவுகளும் அந்த முகம்மது என்று பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக கண்ணியமானவர்களே சகோதரர்களே கமிஷன் அழைத்து செல்லும் உலகத்துக்கு வந்து உதித்தாங்க உலகத்துக்கு வந்து உதிக்கிறதுக்கு பெரிய ஒரு நோக்கம் உண்டு முழு உலக மக்களும் வலிக்கேற்ற இருந்தாங்க முழு உலக மக்களும் இதாய தெரியாம மதாரத்தில் இருந்தாங்க அந்த ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களையும் சீனாக்கும் அந்த ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களையும் பாடுபடவும் என்பதற்காக இருந்த உலகத்துக்கு வந்தாங்க இந்த மனிதனுடைய உள்ளங்கிலே இந்த உள்ளம் எப்ப நல்லது எடுக்குமோ அப்பதான் இந்த மனிதனுடைய செயல்கள் சீராகும் எப்ப இந்த உள்ளம் சீராகலையோ இந்த மனிதனுடைய வாழ்வு ஒரு வீணான வாழ்க்கையாக அதனால நல்லா சொல்லுவதால والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها பதினாலு சத்தியங்கள் இருக்கிறோம் என்றால் இந்த உள்ளத்தை யார் சீராக்குறாங்களோ அவங்க உலகத்துல வெற்றி பெறுவாங்க யார் உள்ளம் சீராக்கலையோ அவங்க அப்படி நஷ்டவாளிகளாக போவாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே ஒரு மனிதர் இருக்கிறாரே நீண்ட பயணம் பெற்றுவாராரு நீண்ட பயணம் பெற்றுவாராரு வரக்கூடிய நேரத்தில் கலைப்பாதி தயாரிக்க வாராரு தயாரிக்க வந்திருக்கிறாரு இறங்கின உடனே டாக்டர் சாப்பாடு இருந்துச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு நல்ல சாப்பாடு கொடுத்தா யாருக்கு குதிரைக்குள்ள சாப்பாடு கொடுத்தாரு இவர் சாப்பாடு செய்யல இவர் சாப்பாடு திடல நல்ல குதிரை கொடுத்தாரு இப்ப இவர் விளங்கினம் வைக்கிறாரு இப்ப குதிரைக்கு மேல ஏன் குதிரையை ஓட்ட பார்க்கிறாரு இவருக்கு குதிரை ஓட்டையில குதிரை வெளியே கொடுக்குது இவர் இதில் திரும்ப பார்க்கிறாரு குதிரை எப்படி இவருக்கு குதிரை கண்ட்ரோல் பண்ண கண்ணியமானவர்களே சகோதரர்களே இந்த ரூஹ் என்பது தான் அசில் அல்ல ஆளும் வருவார ரூஹ இந்த ரூஹ் பயணம் செய்வதற்காக வேண்டி ஒரு வாகனம் தேவை அந்த வாகனம் தான் இந்த உடம்பு கண்ணியமானவர்களே சகோதரர்களே நாம் உடம்புக்கு நல்ல திட்டம் கொடுத்தோம் உடம்பு நல்ல பொழுது இருக்குது வார்த்தை சாந்தமாக இருக்குது உடம்பு நல்ல விசாரமாக இருக்குது நல்ல உடம்புக்கு என்ன கொடுப்போம் எங்களை நோக்கூடிய சாப்பாடு கொடுக்கல எங்களை உள்ளத்துக்குரிய சாப்பாடு கொடுக்கல இன்றைக்கு செல்லுது அது பாவம் பார்க்காத உடம்பு செல்லுது இல்ல ஐடி தற்போல் நப்சுக்கு தடுக்கிறதுக்கு ஏன்னாலே நப்சு ஜரகினமைகிறது நப்சு சேர்ந்து இருப்பட்டு கொடுக்கும் பாவம் அந்த ஒரு துண்டு சீர்கட்டு போச்சென்றா உங்களோட முழு வாழ்க்கையை சீர்கட்டு வேண்டும் உங்களோட வாழ்க்கையை குழந்தையா உங்களை எல்லா அமல்கள் உங்களோட உடம்பு உடம்பும் சீர்கட்டு வேண்டும் இந்த அதீச எந்த உலமாக்க எடுத்தாங்க ஒரு வயிற்று துறையில உள்ள அறிஞர்கள் எடுத்தாங்க உலமாக்க எடுத்தாங்க வயிற்று துறையில உள்ளவங்களும் செல்லாங்க காட்சி இல்லாட்டி முழு உடம்பு இருந்தாலும் என்ன செய்யலாம் முழு உடம்பு இருந்தாலும் ஒன்றும் செய்யலாம் ஆட்சி வைக்கும் அந்த ஜாமிய காலத்து மக்கள் அவர்கள் கண்ணீரைக்கெல்லாம் யுத்தம் செய்வாங்க வகுப்பாடம் குடிப்பாங்க ஒரு சாய் போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க சிலைகளை கொண்டிருந்தாங்க அந்த மக்கள் உழைப்பு செய்கிறது அல்லா ஒரு தன்மை கொடுத்தாங்க எவ்வளோ ஆயிரம் மாயாத்திரி போய் சந்தியும் போய் வாழ்ந்து அவங்களுக்கு தாவ கொடுத்துட்டு எட்லோ அழியும் ஆயாக்கி வழிசாக்கி அவங்கள கஷ்டத்துல அனுப்பி அல்லாத பாதையை வெளியாக்கி அவங்கள உள்ளத்துல பாடுபடுங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஒரு அழிவு உங்களுக்கு அவங்க அரசியலை தாலீம் செய்ய இந்த தத்திவை உழைப்பு செஞ்சீங்கன்னா உங்களோட சகாபாக்கள் மாறுவாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே இதே தத்திவை சொல்லலாம் அழிவசன் உழைப்பு செஞ்சாங்க அதுல சகாபாக்கள் கடைசியாக இருந்தாங்க அசாபி கல்வியும் ஏழு சகாபாக்கள் வாரத்தில் விட்ட கூட சத்திரங்களை போனாங்க வியாதியில் என்று வைத்து வைக்க வேண்டும் இதை யார் பின்பற்றினாலும் அவங்க வழித்தவரவே பார்ப்பாங்க மிகப்பெரிய சகாபாக்களை உருவாக்கினது இந்த தர்த்தீங்க உழைப்பு செஞ்சாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே இவர் மாலிக் ரஹிமுல்லாவை சொல்றாங்க இஸ்லாம் உமா சலுவாவோட உமா இந்த வரக்கூடிய உம்மத்துடைய சீர்திருத்தம் சகாபாக்கள் எப்படி சீர்திருத்தினாங்களோ அதே முறையில இருக்கும் என்று சொன்னாங்க ஏன் கடைசியாக வர உம்மத்துக்கு ஆரம்ப காலத்து செல்வ உள்ளத்துக்கு வந்தது இன்னைக்கு நாம் இல்லையா ಅವ್ರು ಯಾರು ತಿನ್ನುತ್ತಾರೆ ಏನ ಕಳತಾರೆ ತಿನ್ನುತ್ತಾರೆ ಎರಡು ವರ್ಷ மோசமில்லை என்று பல சிலைகளை வெளியே வைக்காம உள்ளத்தில் வச்சுக்கிறோம் அந்த முஸ்லிம்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அவங்க சிலையை வெளியே வச்சாங்க நாம சிலையை உள்ளுக்கு வச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே சகோதரர்களே இந்த நிலவ கடைசி உற்பத்திக்கிட்ட வரும் அந்த உங்களை சீர்திருத்தத்துக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது அந்த ஒரே ஒரு வழிமுறையில யாரு பாடுபடுவாங்களோ அவங்களுக்கு மட்டும் தன்னுடைய வேலை வச்சிருக்கிறார் கண்ணியமானவர்களே சகோதரர்களே இன்னைக்கு ஒரு கவலையான ஒரு செய்தி தான் இன்னைக்கு அதிகமான பேர் பெண்களாக பெற்றுத்தான் நாங்களும் தாவா செய்யறோம் நாங்களும் தாவா செய்யறோம் என்ன தாவா செய்யுங்க பேஸ்புக் எல்லாரும் பதிவு போடுறோம் வாட்ஸ்அப் எல்லாரும் நான் நல்ல சிந்தனை வேலை போடுறோம் நாங்களும் தாவா செய்யறோமே சாத் மூலம் அவங்க தெளிவாக செய்தாங்க நபிசல்லாவும் அழிவு செல்லும் அவங்க எந்த அமைப்புல உழைப்பு செஞ்சாங்களோ அந்த அமைப்பு இல்லாத வேற எந்த அமைப்பிலும் நல்லா விதாயம் இருக்கிறார் வேறு ஏதாவது ஒரு அமைப்பு ஹிதாயத் தங்க அந்த நேரத்தில் நபிசல்லாம் அலைவர் அந்த முறையை குறிப்பிட்டிருப்பார் நீங்க மக்களுக்கு மத்தியில் ஒழிவு செய்யுங்கள் மக்களுக்கு மத்தியில் கொடுத்த ஒரே ஒரு வழிமுறை அது நீங்க இந்த தாவத்துடைய வேலையை செய்திருந்தார் சகோதரர்களை அல்லாம சதீஷ்மை எப்போது அழகான உதாரணம் ஒன்று சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு சோம் இல்லையா ஒரு மனுஷனுக்கு சோம் இல்லையா அந்த நோயுடைய நேரத்தில் பார்த்தா கொஞ்சத்துல மூச்சு டாக்டரை கூப்பிட்ட டாக்டர் வந்து பார்த்தா கையை பார்த்தா மாசான கை எந்த பிரச்சனை கை கை காலை பார்த்தா காலும் போன கை தலைய பார்த்தா தலை திருக்குட்டி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாசான எல்லாம் சரியாகிட்டு சின்ன ஒரு பிரச்சனை உடம்புல ரூமத்தும் இல்லை உடம்புல இல்லை கண்ணியமானவர்களே இந்த கதை சம்பாத்தியம் மாஷா உடுப்பு கொள்கை நல்ல பிராண்டட் உடுப்பு சாப்பாடு நல்ல சாப்பாடு முக்கிய நல்ல தேர்வு நல்ல தேர்வு போதும் கூடு நல்ல கட்டிருக்கிறோம் கடை நல்ல கட்டிருக்கிறோம் வாகனம் நல்ல வாகனம் செய்யும் எல்லாம் ஓகே தீ நீக்குதா இல்லையா அதுல மட்டும் கொஞ்சம் புறப்பாடு கண்ணியமானவர்கள் சோதனை பையன் தான் வளர்ந்து கொண்டு அது சொல்லலாம் சிரமம் சொன்னாங்க مثل الذي يذكر ربه والذي لا يذكر مثل الحق والذي யாருக்கு திக்குடைய வாழ்க்கை இருக்குதோ அவங்க உலகத்துல உயிர் உள்ளவங்களை போல வாழ்வாங்க யாருக்கு திக்கு இல்லையோ உலகத்துல உயிர் இருந்தாலும் பௌத்த போல உலகத்துல தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க கண்ணியமானவர்களே சகோதரர்களே இன்னைக்கு நாம பெருசா பேசுறோம் எவ்வளவு கல்விகளை எவ்வளவு அறிவுகளை பேசுறோம் கண்ணியமானவர்களே அறிவுகள் அல்ல அந்தாயத்தை வச்சு இல்லை அறிவுல இதாயத்தை செய்திருந்தால் அந்த யகுதிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான் அவங்களுக்கு அறிவா இன்றைக்கு தப்சீருக்கு தப்சீர் எழுதிக்கிறாங்க இன்றைக்கு மதுரசா புள்ளி ஒரு வார்த்தை பரப்பிச்சால் அது எவ்வளவு இருக்கிறது ஒரு ஹதீஸ் தெரியாது ஹதீஸ் பேருக்கு இருக்கிறது அது தவிர்த்த ஒரு எவ்வளவு இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் அறிவு கொண்டு இல்லாயத்தில் உழைப்பு கொண்டு தான் அல்லாவோட தேவைகளை பூர்த்தியாக்குவாராக ஒரு உலகத்துக்கு வாழ்க்கை வேலையாக்குவாராக ಅವರ ಮೊಳಗು ಸುದ್ದಿಗಳನ್ನು ಸಮಸ್ಯೆವಾರ ಅವರ ಕೂಡ ಉಳಾದ್ಯ ಪ್ರಾಸವಾಗುವಾರ நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மார்க்கம் அவங்க செஞ்ச வேலை அவங்க எந்த வேலைக்காக உலகத்துக்கு வந்தாலோ அந்த வேலைக்காக நாம கொண்டு முடிச்சாங்க இது சேர்ந்த முடிச்சாங்க தாராபாதங்களுக்கு முடிச்சாங்க தாராபாதம் குறிய உலகத்தையே மரத்தை பார்த்தா கிடைக்கலாம் பல கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாம் என்ற பெயரில் கல்மாசியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மக்களுக்கும் செல்ல வேண்டிய பொறுப்பினருக்கு இருக்கும் இஸ்லாம் நம்ம மூணு மாசத்துக்கு இந்தோனேஷியா போயிட்டு நாலு மாசம் வந்து அப்போ ஒரு தீவுக்கு போயிட்டு இருக்கோம் சின்ன ஒரு கிராமம் உண்டு ஆட்டோக்கார போகணும் அந்த கிராமத்துக்கு போகணும் அது பள்ளி தலைவர்கள் ஒரு ஆதி நம்பிக்கிறது அவங்க என்ன முதல்ல பள்ளி தலைவர்கள் தலைவர் அல்ல ஒருத்த லாக்குள்ள வச்சு மசாயில் கேட்டாங்க அதாவது இல்லையா சென்றால் இதுவரைக்கும் இருந்து உலமாக்கள் யாருமே இல்லை சரி மசாயில் கேள்விட்டது விஷா காரணம் சுலோகம் கொடுத்தாங்க எல்லா மசாயில் என்ன மசாயில் கேட்டா கேட்டா எல்லாம் ஜிதாவுடைய மசாயில் வந்த கேட்டு இது கேட்கிறாங்க இந்தோனேஷியா பெரும்பாலும் மூத்தக்குள்ளே கல்யாணம் கொடுத்து கொடுக்கிறேன் மூத்த முகலுக்குள்ளே கல்யாணம் கொடுத்து கொடுக்கிறேன் வாப்பா இல்ல காலிசாவே மூத்தக்குள்ள தினம் பண்ணக்குள்ள தினாசிரமத்தில் கொண்டு குடிக்கிறேன் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீத முஸ்லிம்கள் இருபத்தஞ்சு கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாள் இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமியா தெரியா அறவே தெரியா முஸ்லிம் கேட்டா முஸ்லிமா பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் நீங்க எல்லாமே கொடுக்கிறார்கள் கிராமத்தில் வந்து செல்லணும் அந்த மக்களுக்கு ஏன் இதாக போகல ஏன் அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுக்கல நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறார்கள்